திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருமணம் சேரி திருச்சிற்றம்பலம் பட்டனேற்றியர் பாய்போலே தோலினர் நட்ட நின்று நவில்பவர் நடோரு சிட்டர் வாழ்த்திருவார் மணஞ்சேரியம் வட்டவார் சடையார் வண்ணம் வாழ்த்துமே துண்ணுவார் கூழலாளுமையாளோடும் பின்னுவார் சடை மேற்பிறை வைத்தவர் மன்னுவார் மணஞ்சேரி மருந்தினை உண்ணுவார் வினை யாயினவோயுமே புற்றிலாடரவாட்டும் போனிதனார் தெற்றினார் பூரந்தியழ செற்றவர் சுற்றினார் மதில் சூழ்மணஞ்சேரியார் பற்றினார் அவர் பற்ற மற்றவர் காண்மீனே மத்தமும் மதியும் வளர் செஞ்சடை முத்தர் மோகுணர் மூசரவம்மணி சித்தர் தீவணர் சிர்மணஞ்சேரியம் வித்தர் தாவீர பாறை பரே துள்ளுமா வான்மரே தோமழோவாளினர் வெள்ளை நீர் கரந்தார் செடை மேலவர் அள்ளலார்வையில் சூழ்மணஞ்சேரியம் வள்ளலார் கழல் வாழ்த்த வாழ்வாவதே நீர்பரந்த நீ நேமேற்பொஞ்சடையன் மேல் ஊர் பரந்த ஊர கம்மணிப உடையவர் சீர்பரந்த திருமணஞ்சேரியார் ஏற்பரந்தங்கிலங்கு சூலத்தரே சுண்ணத்தர் சூடு நீரோ கந்தாடலார் விண்ணத்தம் மதி சூடிய வேதியர் மன்னத்தம் முழவார் மணஞ்சேரியார் வண்ணத்தம் மூலை யாழுமை வண்ணரே துன்னவாடையர் தோமழோ வாழினர் பின்னோ செஞ்சடை மேற்பீரை வைத்தவர் மன்னுவார் போழில் சூழ்மணம் சேரியம் மன்னனார் கழலே தோழவாய்க்குமே சித்தர் தேவர்கள் மாலோடு நான் மோகன் புத்தர் தேர மண் கையர் புகழவே மத்தர் தாமரியார் மணஞ்சேரியம் மத்தனாரடியார் கல்லலில்லையே கடுத்த மேனியற கண்கையிலையை எடுத்தவனேடனின் மூடி பத்திர படுத்தலும் மணம் சேரியருளன கொடுத்த நன் கொற்றவாளோடு நாமமே சுவாமி அருள்வள்ளல் நாதர் அம்பாள் யாழினும் மென்மொழி அம்மை திருச்சிற்றம்பலம்